إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله وصحبه وسلم عباد الله وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه <clears throat> يؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون صدق الله العلي العظيم அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் வசையத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே எங்களை பார்த்து பல வகையான குற்றச்சாட்டுகள் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஒருவரை பார்த்து ஒருவர் அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டும் பொழுது சுட்டிக்காட்டக்கூடியவர் யாராகவும் இருக்கலாம் எந்த நோக்கத்திலும் சுட்டிக்காட்டலாம் ஆனால் எம்முடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது அவர் சுட்டிக்காட்டக்கூடிய குறைபாடுகள் அவர்கள் சொல்லக்கூடிய தவறுகள் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹசரத் அபூபக்க சுத்தீர் கருதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு ஒரு சகோதரர் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் ஹசரத் அபூபக்க சுத்தீர் கருதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வாசித்து பார்த்துவிட்டு அதுல தபுபக்க சுத்தீர் கருதி அல்லாஹு தயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு உதாரணமாக அந்த சந்தர்ப்பத்தை ஆக்கிக் கொண்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் இதுல எனக்கு சில குற்றச்சாட்டுகளை அவர் வைத்திருக்கிறார் ஆனால் இந்த எந்த ஒரு குற்றச்சாட்டும் என்னிடத்தில் இல்லை நான் இவைகளை விட்டும் மிக பரிசுத்தமானவன் எனவே என்னை பற்றி தவறாக நினைத்து தவறாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டிருந்த என்னுடைய அந்த சகோதரருக்கு நான் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லி அவர் செய்த தவறுக்காக வேண்டி அபுபக்கல்லாஹு மன்னிப்பு கேட்டார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் அப்படி யாராவது ஒருவர் உங்களுடைய ஒரு தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறு உங்களிடத்தில் இருக்க வேண்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அந்த தவறை நீங்கள் திருத்திக் கொண்டு உங்களுடைய தவறை உங்களுக்கு சுட்டிக்காட்டிய அந்த சகோதரருக்கு ரஹ்மத்துக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே அதே போன்றுதான் இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களை பார்த்தும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு அந்த அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எங்களிடத்தில் இல்லை எது இல்லையோ அவைகளுக்காக வேண்டி நாம் அல்லாவிடத்தில் சுக்குறு செய்வோம் அல்ஹம்துல்லா நீங்கள் சொல்லக்கூடிய தவறுகள் எங்களிடத்தில் இல்லை நீங்கள் எங்களை தவறாக புரிந்திருக்கிறீர்கள் தவறாக விளங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் இதாயத்துக்காக வேண்டி துவா கேட்போம் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டுகள் விடுத்து இருக்கிறதா என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களை பெரியார்களே உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல வகையான கடமைப்பாடுகளை அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறார் பல வகையான கடமைப்பாடுகளை பற்றி குரான் பேசியிருக்கிறது வெறுமனே சுயநலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றல்ல நாங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் எங்களுடைய மன விருப்ப பிரகாரம் மனோச்சை பிரகாரம் எங்களுக்கு வாழ முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அல்லா சுஹானகு தாலாவுக்கும் அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் இடையில் உள்ள உறவு ஒரே ஒரு உறவு தான் அந்த உறவு தான் அடிமைத்துவம் உபோதியத்தென்று சொல்லக்கூடிய தொடர்பு அல்லாஹ் எஜமான் நாங்கள் அடிமை ஒரு அடிமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எஜமான் சொல்லக்கூடியவைகளை மாத்திரம்தான் செய்வார் எஜமானுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் எஜமானுடைய வேண்டுகோளை பூர்த்தி செய்வார் எஜமானுடைய ஆர்டருக்கு வழிபடுவார் இதுதான் ஒரு அடிமையினுடைய செயல்பாடாக இருக்கும் இதனால தான் அல்லாஹுக்கு சுபானு தாலா சையதுல் முர்சலீன் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கூட அல்லாஹ் சுபானு தாலா அடிமை என்று தான் குறிப்பிடுகிறார் அவர்களை சராஜ் என்று சொல்லியும் முனீர் என்று சொல்லியும் ஷாஹித் என்று சொல்லியும் கமர் என்று சொல்லியும் அல்லாஹ் சுஹானு தாலா குரானில் பல வகையான திருநாமங்களை சொல்லி அவர்களுடைய பெயரை அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினாலும் அவர்களை பற்றி புகழ்ந்தாலும் யா ஐயுஹல் முஸ்ஸம்மில் يا أيها المدثر بشيرا ونذيرا وداعيا وسراجا منيرا الله سبحانه وتعالى ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை பல வகையான திருநாமங்களை சொல்லி அழைக்கிறான் பல வகையான திருநாமங்களை சொல்லி அவர்களுடைய அந்தஸ்தை தூக்கி உயர்த்தி பேசுகிறான் ஆனால் குரானில் சில இடங்களில் முக்கியமான முக்கியமான சில இடங்களில் அல்லா சுஹானகுத்தாலா அலி வசல்லாம் அவர்களை கூட அடிமை என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் சுஹானகுத்தாலா ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அவர்களை மக்காவில் இருந்த நபியை ஒரு சில வினாடிகளில் எடுத்து விட்டான் அக்சாவுக்கு இதுக்கு நாங்க சொல்லுவோம் இஸ்ராவுடைய பயணம் அங்கிருந்து அல்லா சுஹானு தலா சிதத்தில் முன்தகா வரைக்கும் அல்லா எடுத்தான் சிதத்தில் முன்தகா வரைக்கும் அந்த நபியை அல்லா அழைத்துக் கொண்டு போனான் இதை பத்தி அல்லா குரான்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறான் சொன்னால் சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி அப்திஹி தன்னுடைய அடிமையை அந்த இராவலி பயணம் நடத்தாட்டி வைத்த அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவன் பரிசுத்தமானவன் அல்லாஹ் சுபானு தலா மக்காவில் இருந்த நபியை அந்த அடிமையை அந்த செய்யதுல் கவுனேன் முகமது ரசூருல்லா அல்லாஹுடைய அடிமையை அல்லாஹ் சுஹானு தலா மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்சாவின் பக்கமாக எடுத்தான் அங்கிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى ولا ينطق عن الهوى ان هو الا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالافق الاعلى ثم دنا فتدلى அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டே போறான் எது வரைக்கும் அந்த நபியை நாங்கள் தூக்கினோம் எது வரைக்கும் அந்த நபியை நாங்கள் கொண்டு போனோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது சொல்லுகிறான் நீங்க எந்த இடத்துக்கு வந்தாலும் இருந்தாலும் சரி சில்லத்தில் முந்தகாவுக்கு வந்து ஜன்னத்தில் ஜன்னத்தில் ஜன்னாத்துகளை பார்த்து ஜஹன்னம்களை பார்த்து எங்களுடைய குதிரத்துகளை நீங்க பார்த்துட்டு வந்தாலும் கூட ஒன்றை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நீ எனக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள உறவு அடிமை என்று சொல்லக்கூடிய அந்த உபோதயத்துத்தான் என்ற நிலைப்பாட்டை அல்லாஹ் குரானின் ஊடாக மிக தெளிவாக சொல்லிவிட்டான் இரண்டாவது ஒரு கட்டம் தான் குரான் சொல்லுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா சுகானுத்தாலா ஒரு அற்புதமான வேதம் திருக்குறானை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தாங்க இன்றைக்கு முஸ்லிம் உம்மாவை பொறுத்தவரையில் இந்த குரானை நாங்கள் வைத்துக் கொண்டிருப்பது வெறுமனே ஓதுவதற்கு மாத்திரம்தான் திலாவத்து குரான் வரத்தினில் குரான தருத்திலா என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த குரானை நாங்கள் கையிலெடுத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சொல்ல போனால் அதுவும் உம்மத்தில் இல்லாமல் போய்விட்டது திலாவத்து குரான் என்று சொல்லக்கூடிய பழக்கம் உண்மத்தில் இல்லாமல் போய்விட்டது உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் நீங்க உங்களுக்கே உங்களுக்கே ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்து நீங்க நாங்க எங்களையே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஜும்மாவுடைய தினத்தில சூரத்து கஹப் ஓத வேண்டும் அதனுடைய சிறப்புகளை பள்ளிகள்ல வாசிக்கப்படுகிறது அதனுடைய சிறப்புகளை நாங்கள் வாசிக்கிறோம் அதனுடைய சிறப்புகளுக்காக வேண்டி அல்காக்கள் கூடுகிறோம் அது எல்லாருக்கும் தெரியும் உள்ளத்தில கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் இன்றைய நாளுடைய சூரத்துல் கஹ்பை நான் ஓதிவிட்டேனா எனக்கு ஓதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுதா நாங்க யாரை பற்றி யோசிக்க தேவையில்லை மற்ற மக்களுடைய ஹிதாயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னால எங்கட ஹிதாயத்தை பத்தி நாங்க யோசிப்போம் எனக்கு இந்த பாக்கியம் இருந்துச்சுதா சுபகிலிருந்து இன்றைக்கு ஜும்மாவுடைய நேரம் வரைக்கும் எனக்கு இந்த சுரத்துள் கஃபோதக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுதா குரான் அன்புக்குரிய சகோதரர்களே ஓதுவதற்குரிய கிதாபு மட்டுமல்ல இன்னைக்கு சில அவுராதுகளை ஓதித்து நாங்க குரான் ஓதித்தோம் என்று மக்கள் நினைக்கிறாங்க சில வகைபாக்களை சில அவுராதுகளை சில குரானுடைய ஆயத்துகளை ஓதிவிட்டு மக்கள் நினைக்கிறாங்க நாங்க குரான் ஓதித்தோம் அது குரான் அல்ல அது குரான் அல்ல குரானுடைய சில ஆயத்துகள் அது மஞ்சளாக இருக்கவும் மேலும் அது ஔராதுகளாக இருக்கவும் மேலும் அது வகைபாக்களாக இருக்கவும் மேலும் அது சில சில சில சேகமாலத்தில் செய்து கொண்ட பயத்துகளாக இருக்கவும் மேலும் அது அதனுடைய இடத்தில் இருக்கட்டும் அதை செய்துவிட்டதின் காரணமாக குரான் ஓடிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய கடமைப்பாட்டை யாரும் பூர்த்தி செய்து விட்டோம் என்று நினைக்க கூடாது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் வரத்திலில் குரான் குரானை ஓவுங்கள் இது மட்டுமல்ல குரான் சட்டம் குரான் நீங்கள் குரானை கொஞ்சம் சிந்திக்க கூடாதா குரான்ல என்ன இருக்குது குரான்ல என்ன இருக்குது முஸ்லீம்களுக்கும் குரானுக்கும் இடையில சம்பந்தம் கிடையாது குரான் ஓதவும் தெரியாது குரான்ல என்ன இருக்குன்றும் தெரியாது வாழ்க்கை பூராக சூரத்தில் பாத்தியா ஓதுறேன் சூரத்தில் பாத்தியாவுடைய அர்த்தமும் தெரியாது வாழ்க்கை பூராக கடைசி குரானுடைய பத்து சூறாக்களை திருப்பி திருப்பி ஓதுறேன் அதனுடைய அர்த்தமும் தெரியாது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அன்புக்குரிய பெரியார்களே சகோதரே குரான் குரான் குரானாகவே இருந்து கொண்டு கேட்கிறது அம் அல குலூவின் அப்பாதுகா என்ன உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டா போடப்பட்டிருக்கிறது உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டா போடப்பட்டிருக்கிறது கல்லன் வெளியே நிற்கிறான் வீட்டுக்கு பெரிய ஒரு பூட்டை போட்டிருக்கிறோம் அவனுக்கு உள்ளே போக முடியாமல் அவன் வெளியே இருப்பது போன்றே அல்லாஹ் கேட்கிறான் என்னுடைய குரானை சிந்திக்க முடியாமல் என்னுடைய குரானை ஆராய்ச்சி செய்ய முடியாமல் என்னுடைய குரானை விளங்க முடியாமல் என்னுடைய குரானை புரிய முடியாமல் உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டா போடப்பட்டிருக்கிறது இதை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ரொப்புல் ஆலமின் அல்லாஹ் சுஹானு தலா தன்னுடைய குரானில் கேள்வியாக கேட்கிறான் அம் அலா குலூவின் அகுபாலுஹா உங்களுடைய உள்ளங்களுக்கு பூட்டா போடப்பட்டிருக்கிறது குரானை கொஞ்சம் பிரட்டி படியுங்கள் குரானே வெறுமனே விவாதாத்துகள் மட்டுமல்ல வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல குரான் பண்பாட்டை சொல்லித் தருகிறது குரான் மனித நேயத்தை சொல்லித் தருகிறது குரான் அகலாக்கை சொல்லித் தருகிறது குரான் அன்னை குரான் சொல்லுகிறது இந்த குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று குரான் எங்கேயும் சொல்லல்ல குரான் சொல்லுகிறது இது மனித சமூகத்திற்கு மனித கோடிகளுக்கு அது யாராகவும் இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த குரானை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் இது ஹுதல்லில் முத்தகை மட்டுமல்ல இது ஹுதல்லில் முஸ்லிமீன் அல்ல இது ஹுதல்லில் முஸ்லிமீன் அல்ல இது ஹுதல் மனித சமூகத்திற்கு மனித தோழிகளுக்கு மனித வழக்கத்துக்கையே இந்த குரானை நாங்கள் ஹிதாயத்தாக்கி வைத்திருக்கிறோம் வழிகாட்டியாக்கி வைத்திருக்கிறோம் குரான் சொல்லுகிறது இந்த குரானை நாங்கள் இறக்கி வைத்தோம் யாருக்கு இறக்கி வைத்தோம் முகமது ரசூல்லாவுக்கு இறக்கி வைத்தோம் என்று சொல்லாமல் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் அல்ஹம் தன்னுடைய அடிமை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிசவர்களை அல்லாஹ் இங்கே அடிமை என்று குறிப்பிடுகிறான் அவனுடைய அடிமைக்கு இந்த குரானை இறக்கி வைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் ஏன் குரானை அமுல்படுத்த வேண்டும் குரானில் உள்ள ஓரங்களை நீங்கள் நடத்த வேண்டும் செய்ய வேண்டும் ஒரு அடிமையாக இருந்து இதை செய்ய வேண்டும் ஒரு அடிமையாக இருந்து இதை செயல்படுத்த வேண்டும் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான் வார்த்தையை நரிசல்லாஹூ சொல்லுக்கு குரானில் பல இடங்களில் பாதித்திருக்கிறான் ஹதீசுகள்ல வந்திருக்கிறது ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை அல்லா சுஹானு தன்னுடைய கரத்தினால் படைத்தான் தன்னுடைய ரூகை ஊதினான் சுபஹான் அல்லா இவைகளை பற்றி எல்லாம் குரான் கரைத்துக் கொண்டிருக்கிறது குரான் பேசிக் கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த மனிதனை அழகான தோட்டத்தில் அழகான வடிவமைப்பில் நாங்கள் படைத்திருக்கிறோம் ஆக்கியிருக்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் குரான் கரைத்திருக்கிறது ஆதம் படைத்து அல்லாஹ் நீங்க சுவர்க்கத்துக்குள்ள போவோம் எந்த சுவர்க்கம் அது அந்த சுவர்க்கமா அது வேறொரு சுவர்க்கமா அதை பத்தி நான் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை அல்லா சுகான அவர்களை ஒரு சுவண்டியான வாழ்க்கையில் வாழ வைத்தார் இதற்கு பிறகு ஆதம் அலகி சுலாத்து அவர்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன ஒன்றை செய்து விட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் தவறுகள் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் உலகத்தில் ஆதம் அலஹி சுலாத்து அவர்களும் ஒரு தவறை செய்தார்கள் இதே போலத்தான் இபிலேஷும் ஒரு தவறை செய்தான் ஒரு தவறை செய்தான் இந்த ரெண்டு பேருடைய தவறும் குரானில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வானமண்ட ஒரு படத்தை மரத்தின் பக்கமாக ஆதம் அலிஹலாம் நெருங்கினார்கள் கிட்டமானார்கள் சமீபித்தார்கள் அதை சாப்பிட்டார்கள் அதனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன அதையும் குரான் கிடைத்திருக்கிறது அந்த பழத்தை சாப்பிட்டதுடனே அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் கஷ்டம் அதனால் ஏற்பட்ட விளைவு மானபங்கம் மானகேடு என்ன என்பதை பற்றி குரான் அழகாக கரைத்திருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தவறை ஆதவரை சலாம் அவர்களின் மூலமா அல்லாஹ் நடப்பாத்தினான் இன்னும் ஒரு தவறு மூலமாக நடந்தது அல்லாஹ் சொன்னான் மக்களை மலக்குமார்களை பார்த்து அந்த மலக்குமார்கள் ஒருவனாக தன்னை விளைச்சல் இருந்தால் நீங்கள் ஆதமுக்கு சுஜூறு செய்யுங்கள் அவன் நிராகரித்து விட்டான் நிராகரித்து விட்டான் ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஆதம் அலை இஸ்லாம் தவறு செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள் ஒரு தவறை செய்து அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார் உளமாக்கள் சொல்லுகிறார்கள் ஷேத்தான் ஒரு தவறை செய்துவிட்டு பெருமை அடித்தான் அகங்காரம் கொண்டான் தற்பெருமை கொண்டான் நான் சுஜூது செய்ய மாட்டேன் இவர் யாரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒருவனுக்கு நான் சுஜுது செய்யவா நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் பாவத்துக்கு பிறகு பெருமைப்பட்டான் பாவத்துக்கு பிறகு அவன் அவன் அவனுக்கு ஒரு வகையான கர்வம் ஏற்பட்டு விட்டது அம்மா சொல்லுகிறான் பாவம் செய்துவிட்டு கர்வம் கொள்ளக்கூடியவர்கள் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை பெருமையாக பேசக்கூடியவர்கள் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை கொண்டு பெருமிதம் கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் யாரை போல தெரியுமா அவர்கள் எடுத்தெறியப்பட்ட ஷேப்பானை போன்றவர்கள் அவர்களுக்கு தௌபாவுடைய கதவு திறக்கப்பட மாட்டார் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நிர்பந்தத்தின் காரணமாகவோ அல்லது அசட்டை தரத்தின் காரணமாகவோ ஏதோ சில தவறுகளை செய்து விட்டார்கள் பாவத்தை செய்து விட்டார்கள் ஆதம் அலஹி அவர்கள் அந்த தவறை செய்திருக்க பிறகு சுபகான எப்படிப்பட்ட நெருக்கம் ஏற்பட்டது அல்லாவுடன் எவ்வளவு நெருங்கினார்கள் ஹதீசுல் குத்ஸில் வந்திருக்கிறது இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாய்த்து செய்கிறார்கள் சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹி ஸலாம் அவர்களுடன் நேரடியாக கதைக்கிறான் யா ஆதம் ஆதமே இன்னக்க குந்த ததுகுலு அலைய துகுலல் முலூக் அலல் முலூக் நீங்க எங்களை பார்க்க வரும் பொழுதெல்லாம் நீங்கள் எங்களை சந்திக்க வரும் பொழுதெல்லாம் இந்த தவறை எடப்பதற்கு முன்னால் இந்த ஒரு தவறை நீங்க செய்வதற்கு முன்னால் ஒரு தவறு உங்களால் உங்களால் நிகழ்வதற்கு முன்னால் எங்களை பார்க்க வரும் பொழுதெல்லாம் அரசர்களை அரசர்கள் பார்க்க வருவது போன்று ரொம்ப அப்படித்தான் நீங்க வந்தீங்க ஏன் தவறு செய்ய இல்லை எந்த குத்தமும் இல்ல நான் ஒரு சுத்தவாளி நான் ஒரு குற்றமற்றவன் என்ற உணர்வுடன் நீங்க நேருக்கு நேர் வந்து எங்களுடன் கலைத்தீர்கள் அல்லான் இப்ப எப்படி தெரியுமா இந்த தவறு இந்த குற்றம் உங்களால் நடந்ததுக்கு பிறகு அல்லான் அடிமைகள் அடிமைகள் அரசர்களை சந்திக்க போகும் பொழுது எப்படி பணிவுடனும் எப்படி முகத்தை பணிய போட்டுக் கொண்டும் எப்படி ஒரு வகையான தாழ்வு தனத்தை தனக்குள் ஆக்கிக் கொண்டும் அரசர்களை சந்திக்க போவார்களோ அப்படித்தான் நீங்க இப்ப எங்களை சந்திக்க வாரீங்க அது எங்களுக்கு ரொம்ப விருப்பமானது எங்களுக்கு முன்னால் பணிவுத்தன்மை வேணும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் வல தம்ஷிபில் அருமை மரஹா பூமிக்கு மேல பெருமை அளித்தவனாக நடக்காது பூமிக்கு மேல் அகங்காரம் கொண்டவனாக நடக்காது சுபகானம்மா அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலுள்ள ஒரே ஒரு உறவு தான் அந்த உறவு தான் அடிமைகள் நாங்கள் எங்களுடைய சுயவிருப்ப பிரகாரம் எதையுமே எங்களுக்கு செய்ய முடியாது நாங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்லுகிறார்கள் அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் சுயநலம் பேணாத சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும் பிறர் நலன் பேண வேண்டும் சமூகத்துடைய நலன் பேண வேண்டும் எந்த ஊர்ல வாழுகிறோமோ அந்த ஊருடைய இறமையை பாதுகாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இவைகள் அனைத்தும் எங்களுடைய கடமைப்பாடுகள் எங்களுடைய பொறுப்புகள் முதலாவது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை மன்னித்துக் கொள்முக்குரிய சகோதரனை தெரியாமலே உண்மைகள் உரைக்கப்பட வேண்டும் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு உணர்வுடன் சொல்லுகிறேன் உலகத்தில் அன்புக்குரிய சகோதரே எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு வகையான கோளாறு என்னவென்று சொன்னால் நாங்கள் பிரிந்து விட்டோம் நாங்கள் பிரிந்து விட்டோம் எப்படி பிரிந்து விட்டோம் என்று சொன்னால் ஜமாத்து ஜமாத்தாக தரையத்தா தரையத்தாக்களாக கட்சி ரீதியாக பிரிந்து விட்டோம் அமைப்புகள் ரீதியாக பிரிந்து விட்டோம் அதாவது இயக்க ரீதியாக பிரிந்து விட்டோம் இப்படியாக பல வகையான பிரிவினைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெறுமனை ஒன்றை ஞாபகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நாங்க மட்டும் பிரிய இல்லை எங்களுடைய பள்ளி வாசல்களை கூட பிரித்து விட்டோம் இது இந்த ஜமாத்துக்குரிய பள்ளி இது இந்த தரைத்தாவுக்குரிய பள்ளி இது இந்த அமைப்புக்குரிய பள்ளி இந்த பள்ளியினுடைய தலைவர் இந்த கட்சியை சார்ந்தவர் இந்த பள்ளியினுடைய தலைவர் அந்த கட்சியை சார்ந்தவர் அன்புக்குரிய சகோதரர்களே பள்ளி வாசல்கள் பிரிக்கப்பட்டு விட்டது மதரசாக்களை கூட பிரித்து விட்டோம் ஒவ்வொரு மதரசாவுக்கு ஒவ்வொரு வகையான பேர் வைத்திருக்கிறோம் இது இந்த ஜமாத்துடைய மதரசா இது இந்த தரியத்தாவுடைய மதரசா இந்த இந்த அமைப்புடைய மதரசா என்று சொல்லி மதரசாக்களை பிரித்து விட்டோம் ஹஜ்ஜி குரூப்புகளை பிரித்து விட்டோம் உலமாக்களை பிரித்து விட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அனைத்தையுமே பிரித்து விட்டோம் ஒன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஒன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது வினயமாக சொல்லுகிறேன் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தரீக்காவாக இருந்தாலும் சரி அதனால் ஏற்படக்கூடிய லாபம் மிக குறைவு அந்த பிரிவினையினால் வரக்கூடிய நஷ்டம் மிக பாரதூரமான நஷ்டம் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாது அந்த நஷ்டத்தை எங்களால் ஒரு நாளும் ஈடு செய்ய முடியாது இது எதை போல சொன்னால் அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் மதுவை பற்றி சாராயத்தை பற்றி நீங்க குடிக்கக்கூடிய சாராயம் இருக்கிறதே அதுல ஒரு சில லாபங்கள் இருந்தாலும் ஒரு சில லாபங்கள் உங்களுக்கு கிட்டினாலும் அதனால் கிடைக்கக்கூடிய நஷ்டம் அதிகமானது அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் மிக குறைவு அதனுடைய நஷ்டங்கள் அதனால் வரக்கூடிய நெகட்டிவான ஃபீலிங்ஸ் அது மிக மோசமானது என்பதை சொல்லுவது போன்று அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட இந்த பிரிவினை இருக்கிறது எங்களுக்குரிய பெரிய ஒரு முசீபத்தாக மாறிவிட்டது ஆனால் இவைகள் தேவை இவைகள் தேவை உலகத்தில் சிக்கருடைய ஒரு கூட்டம் எழுமுடைய ஒரு கூட்டம் தாவத்துடைய ஒரு கூட்டம் அதற்கென்ற ஒரு கூட்டம் சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு கூட்டம் இது தேவை ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அதை தேவையினுடைய இடத்தில் வைக்க வேண்டும் அது தான் வீண் அது தான் மார்க்கம் அதுக்குள்ள தான் சரியத்திருக்கிறது என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரனே அதை மார்க்கமாக ஆக்க முடியாது அது மார்க்கத்தில் ஒரு பகுதி அது மார்க்கத்தில் ஒரு கிளை ஒரு மார்க்கத்தில் ஒரு துண்டு அன்புக்குரிய சகோதரனே நாங்கள் அனைவரும் முஸ்லீம்கள் இதனால தான் ஒரு மனிதர் போய் ஹசத் மௌலானா அஷ்ரபலை தானிவி ரமத்திடத்தில் கேட்டார் ஒரு அழகான கேள்வி அழகாக சொன்னார் உஸ்தாத் அவர்களே நான் உங்களுடைய ஒரு முறையீடாக விரும்புகிறேன் உங்களுடைய ஜமாத்தில் உங்களுடைய தரியத்தாவில் உங்களுடைய ஒரு ஃபேன் அதாவது ஒரு முறையீடாக விரும்புகிறேன் உங்களுடைய உங்களுடைய ஜமாத்தை சார்ந்த ஒரு கார்ட்டூனாக விரும்புகிறேன் அவர்கள் சொன்னார்களா முதலாவது அவரை பார்த்து மனிதா அன்பு சகோதரே நீ என்னுடைய ஜமாத்தில் ஒரு அங்கத்தவராக அங்கத்துவம் வகிப்பதற்கு முன்னால் நீ முதலாவது ஒரு முஸ்லீமாக வாழப்பாரு ஒரு முஸ்லீமாக வாழப்பார்கள் ஒரு முஸ்லீமுக்கு தான் என்னுடைய ஜமாத்துல வந்து பங்கெடுக்கணும் அது எந்த தரைக்காவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வீருடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி முதலாவது நிபந்தனை முதலாவது கண்டிஷன் அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் முஸ்லிமாக இருந்தால் தான் நாங்கள் அவரை சேர்த்துக் கொள்வோம் அவர் முஸ்லிமாக இருந்தால் தான் அவருக்கு நாங்கள் எங்களுடைய பள்ளியில் இடம் கொடுப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே மௌலா அஷரபடி காணிலாலே மிக அழகாக சொன்னார்கள் என்னுடைய ஒரு முறிதாக என்னுடைய என்னிடத்தில் பயத்து சேர்ந்ததற்கு முன்னால நீ முதலாவது முஸ்லிமாக மாற வேண்டும் பொன்னிடத்தில் ஹராம் ஹலால் இருக்கிறதா மகரம் பேணக்கூடிய பழக்க வழக்கம் இருக்கிறதா அனந்தர சொத்தில் ஹராம் ஹலால் பேணிவிட்டோமா வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறோமா எங்களுடைய அளவை நிர்ணயங்கள் எப்படி இருக்கிறது இந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டு இந்த பாவத்தை எல்லாம் செய்து கொண்டு எந்த அமைப்பில் சேர்ந்தாலும் அன்புக்குரிய சகோதரனை தெரியாமலே நீங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு நாங்கள் கெட்ட பெயரைத்தான் வாங்கி கொடுக்கிறோம் நாங்கள் முதலாவதாக எந்த ஒரு அமைப்பும் அல்ல குரான் சொல்லி தந்த அந்த நேர்மையான குரான் சொல்லுகிறது வல்லதீனகும் அமானாத்தியும் வாஸ்தியும் ராகூன் அமானிதங்களை பேணுவார்கள் வாக்கை நிறைவேற்றுவார்கள் அமானிதங்களை பேணுவார்கள் வாக்கை நிறைவேற்றுவார்கள் அன்புக்குரிய சகோதரே உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் நான் அமானிதங்களை நிறைவேற்றி விட்டேனா என்னுடைய மனைவி எனக்கு ஒரு அமானிதம் என்னுடைய குழந்தைகள் எனக்கு ஒரு அமானிதம் என்னுடைய குழந்தைகள் எனக்கு ஒரு அமானிதம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் இன்றைய காலையில இந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில சுபகுடைய தொழுகை எனக்கு தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுதா நான் சுபகு தொழுதேனா முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி ஜமாத்துடன் தொழுதேனா மூணாவது கேள்வி என்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் என்னுடைய நசத்தா என்னுடைய செலவுக்கு கீழ் இருக்கிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிச்சுதா நான் கொண்ட யோசிக்க வேண்டும் என்னுடைய செலவுக்கு கீழே காலையில பாடசாலைக்கு போவதற்கும் நான் தான் பாக்கெட் மணி கொடுக்க வேண்டும் காலையில பாடசாலைக்கு போவதற்கு முன்னால சாப்பிடுவதற்கு சாப்பாடு நான் தான் வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த உடுக்கக்கூடிய உடுப்பு என்னுடைய உடுப்பு அந்த புள்ள கொண்டு போகக்கூடிய பேக் ஸ்கூல் பேக் என்னுடைய பேக் அந்த பேக்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய புத்தகம் என்னுடைய புத்தகம் அன்புக்குரிய சகோதரே அனைத்தும் என்னுடையது உள்ளத்தில் கையை வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் இந்த சடவாத பொருட்களை இந்த மெட்டீரியல் மெட்டீரியலை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்னுடைய மகனை என்னுடைய அன்பு குழந்தையை நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி நான் முதல் கட்ட நடவடிக்கையாக சுபகுடைய தொழுகைக்கு அவனை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்தேனா எனக்கு ஏழுமா என்னுடைய மருமகன் என்னுடைய வீட்டுக்கு வந்த மருமகன் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை ஒரு மாமாவுக்கு கதவை தட்டி சுபகுடியாதான் சொல்லப்பட்டு விட்டது பள்ளிக்கு போக வேண்டும் மருமகனே வாங்க போம் என்று சொல்லி கேட்கறதுக்குரிய தகரியம் இருக்கிறதா அமானிதங்கள் வீட்டுக்கு வந்த மருமகன் அமானிதம் வீட்டுக்கு வந்த மருமகள் அமானிதம் குழந்தைகள் அமானிதம் பிள்ளைகள் அமானிதம் அன்புக்குரிய சகோதரே பள்ளியினுடைய நிர்வாகம் மட்டுமல்ல ஊருடைய ஜமாத்து மட்டுமல்ல என்னுடைய வீட்டுக்கு நான் அமானிதம் அமீன் அவர்களை பற்றி அல்லாஹ் இடத்தில் கேட்பான் என்னுடைய குடும்பத்தில் ஹராம் ஹலால் பேணப்படுகிறதா என்னுடைய வாப்பா மௌத்தாகி விட்டார் வாப்பட வபாத்துக்கு பிறகு வாப்பா விட்டு விட்டு போன உடமைகளை சரியான முறையில் மார்க்கம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் சொல்லுகிறாரே அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும் கன்வென்ஷனல் லோவ நீங்க எடுத்துக்கொண்டா ஒரு ஹஸ்பண்ட் மௌத்தானா அந்த சொத்தை ரெண்டாக பிரிச்சு ஐம்பது வீதம் வைஃபுக்கும் ஐம்பது வீதம் குழந்தைகளுக்கும் பேசிடும் இஸ்லாம் அப்படி அல்ல இஸ்லாம் அப்படி அல்ல ஒத்தர் மௌத்தானா அந்த மௌத்தான மையத்துடைய அப்பா உயிரோட இருக்கிறாரு ஆனா அவர் ஐசி ரூம்ல தான் இருக்கிறாரு வாப்ப ஏற்கனவே மௌத்தாகி விட்டாரு அப்பக்கும் பங்கு போகும் அப்பக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் அதை குரான் சொல்லி இருக்கிறது அன்புக்குரிய சகோதரே சரியான முறையில் அனந்தர சொத்துக்களை நாங்கள் பங்கிட்டுக் கொண்டோமா ஹராம் ஹலால் என்றது வெறுமனே பிஸ்கட்லையும் வெறுமனே இறச்சியில மட்டுமல்ல இந்த கும்பத்தில் வந்த ஒரு கேடு என்னவென்று சொன்னால் பொருளை பார்த்து வாங்குறாங்க ஹலால் ஹராம் பார்த்து வாங்குறாங்க ஆனால் அந்த பொருளை வாங்குவதற்காக வேண்டி பாதிக்கக்கூடிய பணம் ஹலாலா பொருளை வாங்குவதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த பத்து ரூபா அந்த நூறு ரூபா அந்த ஆயிரம் ரூபா கொடுத்து வாங்குறேன் இது ஹலாலா இந்த ஹலாலை பற்றி பேசுவது யார் வெறுமனே ப்ராடக்ட் மட்டுமல்ல வெறுமனே சாமான் மட்டுமல்ல அந்த சாமான வாங்குவதற்காக வேண்டி பாவிக்கப்படக்கூடிய பணம் அனந்தரசத்தில் துரோகம் செய்யாமல் வட்டு கலப்பிடாமல் ஏமாற்றம் செய்யாமல் அளவை நிறுவையில் குறை செய்யாமல் அளவை நிறுவை என்று சொல்லும் பொழுது ஒரு கடையில தராசியில போட்டு சாமான் இருக்கிறது மட்டுமல்ல சாமான் இருக்கிறது மட்டுமல்ல ஒரு பாடசாலையில ஒரு ஆசான் கல்வி கற்பிக்கிறார் ஒரு ஜோப் அரசாங்க ஜோப் செய்கிறார் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனை மணிக்கு பாடசாலைக்கு வர வேண்டும் இத்தனை மணிக்கு பாடசாலையை விட்டு போக வேண்டும் குழந்தைகள் பாடசாலைக்கு வருவதற்கு முன்னால் மாணவர்கள் பாடசாலைக்கு வருவதற்கு முன்னால் ஆசான்கள் அங்கே இருக்க வேண்டும் குழந்தைகள் போனதற்கு பிறகுதான் ஆசான்கள் பாடசாலையை விட்டு போக வேண்டும் அதுவும் பாடசாலைக்கு நேரத்துக்கு வந்து நேரத்துக்கு போறது மட்டுமல்ல ஒரு வருடத்துக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் உங்களுடைய எக்ரிமெண்ட் இதுதான் உங்களுக்கு தரப்பட்ட வாக்கு இது உங்களுடைய கையில அமானிதமா ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இப்ப நான் நேரத்துக்கு போறேனா நான் நேரத்துக்கு வாரேனா எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸை சரியாக பூர்த்தி செஞ்சேனா இந்த ரெண்டையும் செய்யாம நான் வாங்குற பணம் ஹலால் ஆகுமா இந்த ரெண்டையும் செய்யாம நான் வாங்குற பணம் ஹலால் ஆகுமா இது ஆசான்களுக்கு டீச்சர்ஸுக்கு மட்டுமல்ல ஒரு கடையில வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு இப்படித்தான் அவர் தொழில் செய்தாரே அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது மணிக்கு வர வேண்டும் அன்றைக்கு அஞ்சு மணிக்கு போக வேண்டும் இடையில ரெண்டு நேர தொழுகைக்கும் லஞ்ச் பகல் சாப்பாட்டுக்கும் நேரம் தாங்க தாரோம் லொஹரு தொழுது கொள்ளலாம் உலமாக்கள் சொல்றாங்க லொஹரு தொலை டைம் கிடைச்சிச்சு பள்ளிக்கு போயிட்டு லொஹர் தொழுட்டு வாங்கன்னு சொன்னா உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க என்று சொன்னால் பள்ளியில போயிட்டு லொஹர தொழுதுட்டு இன்றைக்கு உம்மட பேர்ல யாசின் ஓத கிடைக்கல அங்க போயிட்டு யாசின் ஓதுறது ஹராம் அது உங்களுக்கு யாசை ஓதுற நேரம் அல்ல அது உங்களோட இன்னும் ஒரு ஆழ்ந்த நேரம் அந்த நேரத்தை அவர் ஹயர் பண்ணி இருக்கிறாரு இது அமானிதமான நேரம் அந்த நேரம் அங்கத்தான் கொடுக்கப்பட வேண்டும் அன்புக்குரிய சகோதரே அளவை நிறுவையில் அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒயில் நாசம் உண்டாகட்டும் ஹராம் ஹலால் என்று சொன்னா வெறுமனே வாங்குற சாமான் மட்டுமல்ல மனைவியினுடைய பொருள் மனைவியினுடைய பொருள் மனைவி தந்தை பபாத்தானதுக்கு பிறகு மனைவிக்கு அனந்தரமாக கிடைத்த அனந்தர சொத்தாக கிடைத்த சொத்து அல்லது மனைவி தன்னுடைய வீட்டை விட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொது பெண்ணாக வீட்டுக்கு என்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளுடைய தகப்பனார் அவளுடைய குடும்பம் சேர்ந்து ஹதியாக்களை நகை உடப்புகளை உடைமைகளை கொடுத்து ஒரு வீட்டை ஹதியாவாக கொடுத்து ஒரு சொத்தை ஹதியாவாக கொடுத்து சில கட்டங்கள் அனுப்பி வைப்பார்கள் நாங்கள் யோசிக்க வேண்டும் அந்த சொத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அந்த சொத்தை நான் எப்படி ஆள வேண்டும் அந்த சொத்து எனக்கு அந்த சொத்துக்கு எனக்கு உள்ள உடலை உறவு முறை என்ன சுபகானம்மா சில சகாவி பெண்மணிகள் தந்த சொத்துக்களை தந்த உடைமைகளை அவர்களாகவே அதை நிர்வகிப்பார்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுக்க இல்ல அப்துல்லாஹூத் செய்யறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க தந்த மனைவி ஜெயினப பார்த்து ஜெயினவே ஓண்ட பொருளுடைய ஜக்காத்து கணக்கு பார்த்து நீ கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த ஜக்காத்தை எனக்கு தந்துடுமா நான் ஜக்காத்து வாங்க தகுதியானவனாக இருக்கிறேன் யாரு சொல்றாரு மனைவியை பார்த்து கணவன் சொல்றாரு மனைவிக்கு ஆச்சரியம் ஏண்ட ஜக்காத் உங்களுக்கு நடைபெற தருவேன் ஏந்த ஜக்காத் உங்களுக்கு தருவா எனக்கு தர இயலாது அப்ப கணவன் சொல்றாரு நீ பேய்த்து கேட்டுட்டு வா சர்தாரு ஆலமிடத்துல முகமது ரசூல்லாவிடத்துல அந்த பெண்மணி பேய்த்து கதவை தட்டி அனுமதி கேட்கிறா அப்ப கேட்டாங்க யாரு வந்திருக்கிறீங்க அப்ப சொன்னாங்க ஜெயினப் வந்திருக்கிறேன் எந்த ஜெயினப் ஐயா மதீனாவுல பல ஜெயினர்கள் இருக்கிறாங்க எந்த ஜெயினப் வந்திருக்கிறீங்க அப்ப சொன்னாங்க அப்துல்லா மசூதுடைய மனைவி ஜெயினப் வந்திருக்கிறேன் விஷயத்தை சொன்னாங்க ஏண்ட ஜகாத்த ஏண்ட கணவன் கேட்கிறாரு எனக்கு கொடுத்தேலுமா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைய செல்லம் கணவனுடைய ஜக்காத்த மனைவிக்கு கொடுக்க இயலாது மனைவியினுடைய ஜக்காத்த கணவனுக்கு கொடுக்கலும் பெண்களுடைய சொத்து பெண்களுடைய சொத்தாக இருக்க வேண்டும் இந்த உம்மத்தில் நடக்கிற அட்டகாசம் உம்மத்துல ஹராம் ஹலால் என்று பேசுறோம் கொஞ்ச நாள் மனைவியோட வாழ்ந்துட்டோம் அவளுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு நகையெல்லாம் வித்துட்டு காணியெல்லாம் வித்துட்டு உடமைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டு இப்ப அவளிடத்துல வேலை இல்ல நான் உனக்கு தலாக்கு தாரேன் நீ பைத்து சேரு என்று சொல்லி அந்த பெண்ணை திருப்பி அனுப்புற சமூகமாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு நாங்க நீங்க எப்படி தோபா செய்ய போறோம் அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் வாக்குகளை நிறைவேற்றுங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில இந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கி ஒரு எழுத்து மூலமான ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது பப்ளிக்கு அல்ல வங்கிகளுக்கு சில குறிப்பிட்ட வங்கிகளுக்கு சொல்றாங்க உங்களுடைய இஸ்லாமிக் பேங்குகளுக்கு இஸ்லாமிக் இஸ்லாமிய வங்கிகள் சொல்றாங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் அதாவது முஸ்லீம் கஸ்டமர்ஸ் உடைய நியாயமான செக் ரிட்டர்ன்ஸ் ஆகுது இத நீங்க கவனிக்க இல்லண்டா உங்களுடைய டிவிஷனை நாங்க மூட வேண்டி வரும் டாக்குமெண்ட் இருக்கிறது முஸ்லீம்கள் வாக்களித்தா வாக்கு நிறைவேற்றுவாங்க செக் கொண்டு கொடுத்தா செக் பாஸ் பண்றது வாக்கு இது முனாபிக்குடைய பண்பு செக்க கொடுத்து போட்டு போனு கான்சர் பண்றது இல்ல செக்க கொடுத்து போட்டு நாளைக்கு வாண்டு திருப்பி அனுப்புறது இந்த பணத்தை கொண்டைத்து எந்த பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டு சாப்பிட கொடுத்துட்டு நான் துவா கேட்கிறேன் எந்த பிள்ளை இமாம் போல் ஆகணும் இது நடக்குவாங்குது இது நடக்குமா இது சாத்தியமா இது ஹராத்த தின்ன கொடுத்தா அந்த ஹராமான உணவு தான் வளரும் அந்த பொய் வளரும் அந்த அந்த புள்ள வாப்பவை விட காட்டுவாரு வாப்பவை பொய் சொல்லுவாரு வாப்பவை விட மோசமாக இருப்பாரு இதுதான் உண்மை இதுதான் சத்து எனவே அன்புக்குரிய சோதரே வாழ்க்கையில் அமானிதங்களை நிறைவேற்றுங்கள் நாங்கள் அடிமைகள் நாங்கள் அடிமைகள் எனவே தான் எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நாங்க யார் என்று சொன்னா நாங்க எப்பயுமே சுயநலவாதிகள் இந்த விடயத்தை கொஞ்சம் கருத்திடுங்கள் எங்கள்ல இருக்கக்கூடிய எண்பது வீதமான எண்பது வீதமான சகோதரர்கள் சுயநலவாதிகள் தான் சந்தேகமில்லை நானும் என்னுடைய குடும்பமும் நானும் என்னுடைய மகனும் நானும் என்னுடைய மகளும் நானும் என்னுடைய வைஃபும் நானும் என்னுடைய சொத்தும் அன்புக்குரிய சகோதரே பெரும்பான்மையான சமூகத்துல எந்த அளவுக்கு தண்ட பெற்றோரை பத்தி கூட கவலை இல்லை வாப்பா உமாவை பத்தி கூட கவலை இல்லை எண்பது வீதமானவர்கள் வெறுமனே அவங்களோட சுயநல வாழ எப்படி அது சொன்னா தன்னை சுத்தி உள்ள ஏண்ட புள்ள ஏண்ட மனைவி ஏண்ட வந்த தான் என்ற நிலைப்பாடு சகோதரர்கள் இல்லை உங்க வாப்ப கூட இல்ல எங்கள்கிட்ட பத்துவா கேட்டு வாராங்க தலைய சொரிஞ்சு பத்துவா கேட்கிறாங்க ஹசரத் வாப்பட பைபாஸ்டுக்கு எங்கட ஜக்காத்த குடுக்கலுமான்னு கேட்கிறாங்க அந்த சமூகம் தான் நாங்க அந்த சமூகம் நாங்க நாங்க அவங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா நீங்க பணம் கொடுக்க வானம் ஜக்காத்த கொடுக்க வானம் நீங்க உங்களோட வாப்பக்கு சொல்லுங்க வாப்பா ஏண்ட ஹார்ட்ட கலட்டி உங்களுக்கு தாரேன் உங்களோட ஹார்ட்ட கலட்டி எனக்கு தான் சுயநலம் என்று சொல்லக்கூடியது சமூகத்தின் எல்லை கடந்து போகுது எப்படி சரி மவள கல்யாணத்தை தாம்பிகமாக செய்ய வேண்டும் மகண்ட கல்யாணத்தை அது ஒரு இச்சுமா மாதிரி அது ஒரு கந்திரி மாதிரி சில மக்கள் கேட்கிறாங்க எனக்கு இந்த ஹாஜியார்ந்த வீட்டிலிருந்து கல்யாணத்துக்கு காடு அனுப்பியிருக்கிறாங்க எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாதுன்றாங்க எதுக்கு சொன்னாங்க சொந்தமும் இல்லை பந்தமும் இல்ல வர்த்தகமும் இல்ல எதுக்கு சொன்னா எந்த மவண்ட கல்யாணத்துல மூவாயிரம் பேர் பங்கெடுத்தாங்க எந்த மவண்ட கல்யாணத்துக்கு இத்தனை பேர் வந்தாங்க இந்த பேரு சொல்றதுக்கு முழு ஊருக்கும் சொல்லி கல்யாணம் இது மகள்ட கல்யாணம் ஒரு கொமரு காரியத்துக்கு போயிட்டு கேட்டா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கொடுக்கணும்டா அதுக்கு எங்கள்கிட்ட கேட்டு வருவானம் அதுக்கு நாளைக்கு வாங்கோ நாளைக்கு வாங்கோ ஒரு சிங்கிள் ஹதீஸ் ஒரு சின்ன ஒரு ஹதீச காட்டுங்க பார்ப்போம் நவீனுடைய கரத்துல முழு மதீனாவுடைய மக்களையும் சேர்த்து அழைச்சு சாப்பாடு கொடுத்த ஒரு ஹதீஸ் இந்த மிம்பல் இருந்து சொல்றாங்க சல்லல்லாஹு அலைவசல்லம் அப்துல் ரஹ்மான் அபுபக்கர் ஜன்னா உமர் பில் ஜன்னா உஸ்மான் பில் ஜன்னா அலி பில் ஜன்னா அப்துல் ரஹ்மான் ஜன்னா சுவர்க்கத்தை கொண்டு பத்து பேருக்கு மின்பர்ல இருந்து நன்மாராயம் சொன்னாங்க இவங்க சுவர்க்கவாதிகள் அதுல ஒருத்தர் தான் அப்துல் ரஹ்மான் அவங்க கல்யாணம் முடிச்சாங்க அவங்க கல்யாணம் முடிச்சாங்க கல்யாணம் முடிச்சிட்டு நபீனுடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு பிறகு பார்த்தா சின்ன ஒரு அடையாளம் இருக்கிறது புது மாப்பிள்ளையுடைய அடையாளம் கேட்டாங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா ஓ யார சூழல்லா கல்யாணம் முடிச்சிட்டேன் வலிமா கொடுத்துட்டீங்களா இன்னும் வலிமா கொடுக்கல வலோ வலோபிஷாத்தின் ஒரு ஆட்ட அறுத்து சரி வலிமா கொடுத்துடுவாப்பா சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சகாபிகள் கூட தங்க கல்யாணத்தை செய்யறாங்க அதற்கு ரசூலுல்லாவுக்கு தெரியாது அவங்களோட துவாவை விட பெரிய துவா இருக்குமா அவங்களோட துவாவை விட பெரிய துவா இருக்குமா இந்த கும்பத்தில வர வேண்டிய ஒன்று தான் இந்த பழக்கம் நாங்க வாழ்றோம் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில கல்யாணம் செய்தது முஸ்லிம் அழைக்கப்படுறது முஸ்லிம் இந்த ரெண்டையும் தவிர உள்ள அத்தனை வேலையையும் செய்தது நன் முஸ்லிம் சகோதரர்கள் மாற்று மறுத்தவர்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த முஸ்லீம்களுடைய கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க எவ்வளவு பில் வருகிறது இதெல்லாம் செய்ததற்கு பிறகு தலாக்கு கூடிவிட்டது தலாக்கு கூடிவிட்டது என்று சொல்லி மக்கள் அதை பத்தி பேசுறாங்க இது இடமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே சுயநலத்தை விட்டுவிடுங்கள் சுயநலத்தை விட்டுவிடுங்கள் எண்பது வீதமானவன் இருக்கிறாங்க சுயநலவாதிகள் ஒரு இருபது வீதம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இருக்கிற உணர்வு என்னவென்று சொன்னால் கம்யூனிட்டியை பற்றி உள்ள உணர்வு முஸ்லீம்களை பற்றி உள்ள உணர்வு பள்ளிகளை கட்ட வேண்டும் மதரசாக்களை ஹயாத்தாக்க வேண்டும் முஸ்லீம் ஓபனேஜ் வர வேண்டும் முஸ்லீம்களுடைய விடோக்களை பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம்களுடைய கல்விக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதை எடுத்தாலும் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம் என்று பேஸ் பண்ணித்தான் எங்களை இருபது வீதமான கண்ட்ரிபியூஷன் இது கொண்டிருக்கிறது இப்ப நான் கேட்கிறேன் நான் கேட்க இல்லை இஸ்லாம் கேட்குது சரியத்து கேட்குது நீங்க வாழக்கூடிய நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க இந்த நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அறுபத்தஞ்சு வருஷம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு நாங்க எப்பையும் பேசுறது டிவி ஜாயாவையும் சார் ராசித் ஃபரீதையும் அல்லா பிச்சை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மறைக்காரையும் இப்படிப்பட்ட மூணு பேரைத்தான் நாங்க அறுபத்தஞ்சு வருஷமாக பேசுறோம் ஏன் எங்கள்ல இல்லையா இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு இந்த நேஷனல் லெவல்ல இந்த நாட்டினுடைய தேவைக்காக வேண்டி நான் இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுக்க போறேன் நான் இதை செய்ய போறேன் என்று சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லையா நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் கண்டியில ஒரு வர்த்தக சங்கம் இருக்கிறது அவங்களும் யோசிக்க வேண்டும் விளமாக்கள் இருக்கிறாங்க அவங்களும் யோசிக்க வேண்டும் நாங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் ஒரு பாலத்தை கட்டினோமா ஒரு பாலம் போட்டிருக்கிறோமா ஆனா ஹதீச சொல்லுவோம் ரோட்டில் உள்ள ஒரு வாழைப்பழ தோலை தூக்கி சேப்புல போட்டாலும் அது ஈமான ஒரு பகுதி என்பதாக ரோட்டில் உள்ள வாழப்பழ தோலை தூக்கி சேப்பில போட்டு ஈமான் என்றால் ரோட்டில் போகக்கூடிய மக்கள் ஒரு ஆத்த கடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போக இயலாது அவங்களோட வாகனங்கள் வருவதாக இருந்தா எத்தனையோ மைல் சுத்தி வர வேண்டும் நாங்க முஸ்லீம்கள் சேர்ந்து நான் ஒரு முஸ்லீம் இந்த பாலத்தை நான் போட்டு தாரேன் என்று சொல்லி ஒரு முஸ்லிமுக்கு செய்ய முடியாதா செய்திருக்கிறோமா அன்புக்குரிய சகோதரே வைத்தியசாலை நான் கண்டி ஹாஸ்பிட்டல் மட்டும் பேசல சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் பேச்சு பாருங்க கொஞ்சம் நாங்கத்தான் சொல்றோம் ஹதீச வாசிக்கிறோம் காலையிலும் வாசிக்கிறோம் மாலையிலும் வாசிக்கிறோம் ஜும்மாக்களையும் போதுறோம் காலையில சரி மாலையில சரி ஒரு நோயாளிய சேவம் விசாரிக்க போயிட்டு வந்தா சேவம் விசாரிக்க போற என்ன செய்யணும் அவருக்கு ஹதியா எடுத்துக்கொண்டு போறது இல்லை அது ரெண்டாவது சேவம் விசாரிக்க போவதாக இருந்தா தம்பி நானா ஐயா மல்லி நீங்க எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா மருந்து குடிச்சீங்களா அல்லா உங்களோட நோயை குணமாக்குவானாக நாங்க எங்க அல்லாட்ட கேட்கிறோம் உங்களுக்கு நோயை குணமாக்க சொல்லி என்று சொல்லி ரெண்டு ஆறுதல் வார்த்தை ரெண்டு சொஸ்தான வார்த்தைகளை சொல்லிட்டு என்று சொல்லி அவருக்கு ஒரு துவா செஞ்சுட்டு நாங்க வெளியே வந்தா ஹதீசுகள்ல வந்திருக்கிறது சரியான ஹதீஸ் இது காலையில போனா மாலை வரைக்கும் எழுபதாயிரம் வழக்குகள் எங்களுக்கு ரஹ்மத்துக்காக வேண்டி துவா செய்யறாங்க மாலையில போனா காலையாகும் வரைக்கும் எழுபதாயிரம் வழக்குகள் எங்களுக்கு துவா செய்யறாங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் இது இப்படி இருக்க ஒரு வைத்தியசாலையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் கைத்து ஒரு ஓட செய்ய இல்லை ஒரு பெட்டை வாங்கி கொடுத்தேன் அந்த பெட்டுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான மெட்ரஸ் வாங்கி கொடுத்தேன் அங்க இருக்கிற ஃபேன் பழைய ஒரு ஃபேன் எங்க உம்மட பேர்ல எங்க வாப்பட பேர்ல ஒரு ஃபேனை வாங்கி கொடுத்து ஒரு கட்டில வாங்கி போட்டா ஒரு நோயாளி அந்த ஓட்ல ஐம்பது நோயாளி இருக்கிறாங்க ஒரு நோயாளி கம்ஃபர்டபுளா தூங்குறாரு கம்ஃபர்டபுளா படுக்கிறாரு மேலுக்குள்ள ஃபேன் சுத்துது அவருக்கு தெரியாது இது நீங்க கொடுத்ததுன்னு சொல்லி அவளிடத்துல போய் சேமம் விசாரித்தா எழுபதாயிரம் வழக்கு உங்களுக்கு துவா செய்வதாக இருந்தா அன்புக்குரிய சகோதரே அந்த பெட்ல படுத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு யார் துவா செய்வாங்க உங்களுக்கு எத்தனை பேர் துவா செய்வாங்க இஸ்லாம் ஒன்ற சொல்லி தருகிறது அன்புக்குரிய சகோதரே மற்றவனுக்கு கொடுங்கோ சேர்த்து வைக்க வானம் சுயநலம் பேண வானம் கொடுங்கோ கொடுத்தவங்க வாழுவாங்க இன்றைக்கு சமூகத்தில செல்வந்தர்கள் மௌத்தாகி விட்டார்கள் அவங்களோட பேரும் இல்ல எத்தனையோ செல்வந்தர்கள் கண்டியில வாழ்ந்தார்கள் கொடி கட்டி பறந்தார்கள் அவர்களுடைய அவர்களுடைய பேர் எங்கிருக்கிறது அவர்களை யாருக்கு தெரியும் ஆனா நலீம் ஹாஜியார் ஒரு உதாரணம் அவர் எப்பையும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அவர் எப்பையும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் ஆனா ஒன்று சொல்றோம் இன்றைக்கு அனைவருக்கும் சொல்றோம் அப்படிப்பட்ட ஒன்றை செய்துவிட்டு மூத்தாகுங்கள் எங்களுடைய பெயர் நாமம் வாழ வேண்டும் மசூத் ஆலிம் சாப் ரஹமத்துல்லாஹி அலஹி ஒன்றும் செய்ய இல்ல மக்களுக்கு நல்லதைகளை சொன்னார் மக்களுக்கு நல்லதை பேசினார் இன்றைக்கு கூட ரேடியோவிலேயோ ஒரு கசட் பீஸ்லேயோ அவருடைய பேச்சை கேட்டால் உள்ளம் பூரிப்படைகிறது நாங்கள் அப்படி அவருக்கு துவா செய்கிறோம் அன்புக்குரிய சகோதரே அன்பான பெரியார்களே நாங்கள் சுயநலத்தை விட்டுவிட்டு சுயநலத்தை நலத்தை பொதுநலத்தை விட்டுவிட்டு பொதுநலத்தை பொதுநலம் தேடுவோம் அதிலையும் வெறுமனே கம்யூனிட்டி மட்டுமல்ல முஸ்லீம்களுடைய விதோஸ் முஸ்லீம்களுடைய ஆஃபன்ஸ் முஸ்லீம்களுடைய எஜுகேஷன் முஸ்லீம்களுடைய பள்ளி பள்ளி கட்டினது போதும் அன்பாக சொல்றேன் பள்ளி போதும் உலமாக்கள் இருக்கிறாங்க கேட்டு பாருங்கோ பிற்பகுடைய கிசாபுகள் என்ன இருக்கிறது ஜும்மாவுடைய தொழுகைக்கு பள்ளி போதாதா அதுக்கு பள்ளியை பெருசாக்குறதல்ல மருந்து சுபகுடைய தொழுகைக்கு பள்ளி போதட்டி பள்ளியை பெருசாக்குவோம் சுபகுடைய தொழுகைக்கு பள்ளி போதட்டி பள்ளியை பெருசாக்குவோம் இலங்கையில ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பள்ளியில ஒரு பள்ளியை காட்டுங்க பார்ப்போம் சுபகுடைய தொழுகை கிடப்போதான்னு சொல்லி ஜும்மாவுடைய தொழுகை அல்ல மையம் சுபவுடைய தொழுகத்தான் ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஜும்மாவுடைய தொழுகைக்கு கிரவுட் கூடிட்டாங்க இருபத்தேழுக்கு ரொம்ப பெரிய கிரௌட் வருது திருநாளைக்கு ரொம்ப பெரிய கிரௌட் வருது உலமாக்கள் இருக்கிறாங்க சித்தோ படித்தவங்க இருக்கிறாங்க கேட்டு பாருங்க பார்ப்போம் அப்படிப்பட்ட கட்டத்துல சுஜூது செய்யக்குள்ள முன் சப்புல உள்ளவங்க மட்டும் என்ன தெரியுமா செய்வாங்க பூமியில சுஜுது செய்வாங்க மற்றவங்க பின்னுக்குள்ளவங்க அவங்களோட மேல சுஜுது செய்யட்டும் அவங்க அவங்களோட மேல செய்யட்டும் சின்ன ஒரு பள்ளி எங்களுக்கு போதும் பள்ளி கட்டினது போதும் அது அலங்கரித்தது போதும் அதுக்கு வீணாக செலவழித்தது போதும் அன்புக்குரிய சகோதரே பள்ளியை வச்சு பெருமைப்பட்டதும் கயாமத்துடைய அடையாளத்தில் உண்டு அது நடந்து கொண்டிருக்கிறது அல்லா எங்களை பாதுகாப்பானாக நான் சொல்றேன் அன்புக்குரிய சகோதரே சமூகம் என் அடிப்படையில சொசைட்டி என் அடிப்படையில நாங்க சம்பாதிக்கிறோம் பெரும்பான்மை சமூகத்திலிருந்து நாங்க உழைக்கிறோம் பெரும்பான்மை சமூகத்தை வைத்து நாங்க வாழுகிறோம் பெரும்பான்மை சமூகத்தோடு நாங்க வாழுகிறோம் ஒரு பெரும்பான்மை சமூகத்தோடு ஒன்றாக இருந்து வாழுகிறோம் அப்ப நாங்க யோசிக்க வேண்டும் இதை தவறாக யாரும் புரிய நாம் சிறை கட்டுங்கோ விக்கிரகங்களை கட்டுங்கோ வெசட்டுக்கு பந்தல் அடையுங்கோ நீங்க தன்சல் கொடுங்கோ என்று நான் சொல்ல வர இல்ல அதுல பைத்து முஸ்லீம்கள் பங்கெடுக்க கூடாது அதுல பைத்து பங்கெடுக்க கூடாது நாங்க சொல்றோம் நேஷனல் லெவல்ல ஹியூமனிட்டி மனித நேயத்துடன் வாழுவோம் மனித சமூகத்தை கட்டியெழுப்புவோம் மனிதனுக்கு தேவையான ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு பாடசாலை எங்களுடைய ஊரில் இருக்கிறது ஒரு சிங்கள பாடசாலையாக இருக்கலாம் ஒரு தமிழ் பாடசாலையாக இருக்கலாம் ஒரு கிறிஸ்துவ பாடசாலையாக இருக்கலாம் நாங்க பைத்த அந்த பாடசாலைக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவோம் கண்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்ப சொல்லுவாங்க ஓஹோ உங்களோட ஆக்கள் எங்களுக்கு உதவி செய்தாங்க உங்களோட புள்ளைய நாங்க எடுக்கிறோம் நாங்க என்ன தெரியுமா செய்தோம் எங்கட பிள்ளைய கொண்டேத்த ரகசியமாக ஸ்கூல்ல சேர்த்துட்டு பத்து லட்சம் ரூபா இல்ல இருபது லட்சம் ரூபா வேணுமென்றாலும் நான் தாரேன் அப்படிப்பட்ட சுயநலவாதிகள் தான் நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு தௌபா செய்யுங்கோ அந்த புள்ளைய ஸ்கூல்ல கொண்டேத்து போடுறதுக்கு டேபிளுக்கு கீழால லஞ்சமாக ஒபிஷியலாக கொடுத்த அமௌண்ட் என்ன அவங்களுக்கு தெரியும் அது போக அந்த டேபிள் டேபிளுக்கு கீழே கொடுத்த அமௌண்ட் என்ன ஆனா நாங்க சொல்றோம் முஸ்லீம்களுக்கு ஸ்கூல் இல்ல நீங்க இப்படி கொடுத்த ஸ்கூல் வருமா நீங்க இப்படி டேபிளுக்கு கீழே கொண்டு கொடுத்து உங்களோட பிள்ளைய மட்டும் படிச்ச வச்சீங்க உங்களோட பிள்ளை மட்டும் டிகிரி ஹோல்டர் இந்த ஏழை கோட்டில வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவங்க என்ன செய்யணும் அவங்க பிரிவில் தான் ஓட்டோணும் அவங்க என்ன செய்யணும்டா மூட்டைத்தான் தூக்கோணம் அவங்க என்ன செய்யணும் அவங்க கைத்தொரு சீப்பான வேலை தான் செய்யணும் அதை செய்யக்குள்ள சும்மா சொல்லுவீங்க எங்களை சமூகம் டெவலப் என்று சொல்லி டெவலப் ஆகிறதுக்கு யாரு காரணம் அன்புக்குரிய சகோதரி பொதுநலத்தை விட்டு சேவத்தை விட்டு விட்டு பொதுநலத்தின் பக்கமாக திரும்பி வந்து நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அது இஸ்லாத்தினுடைய ஒரு மிக முக்கியமான பணி சாதி என்பதை கருத்தில் கொண்டு கடைசியாக ஒரு விடயத்தையும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஆடம்பர கல்யாணங்கள் ஆடம்பர திருமணங்களை பற்றி சொன்னேன் ஒன்றிருக்கிறது ஆடம்பர திருமணங்களை தவிந்து கொள்ளுங்கள் ஆடம்பர திருமணங்களை தவிந்து கொள்ளுங்கள் இப்படி ஒரு இஸ்லாத்தில் கிடையாது இஸ்லாத்தில் கிடையாது அது அறாவான செலவு அதை பற்றி இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது இரண்டாவது ஒன்றையும் படித்த குரானையும் படித்த ஹதீஸையும் ஷாஹிதாக வைத்து சொல்கிறேன் ஆடம்பர கல்யாணங்களில் பங்கெடுப்பதும் கூடாது ஆடம்பர கல்யாணங்கள் செய்வது மட்டுமல்ல ஆடம்பர கல்யாணங்களில் பங்கெடுப்பதும் கூடாது அது யாரு செய்தாலும் சரி எவருடைய திருமணமாக இருந்தாலும் சரி குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது உலமாக்கள் இருக்கிறாங்க சுரத்துல் ஆயத்து வல்லவீன எந்த இடத்தில் மது பங்கு வைக்கப்படுமோ எந்த இடத்தில் இசை கச்சேரிகள் இருக்குமோ எந்த இடத்தில் ஆண் பெண் கலப்படம் இருக்குமோ இந்த மூணு தஸ்தீரும் ஜூருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூணு தஸ்தீர் மூணு கருத்துகள் ஒன்று மது பங்கு வைக்கப்படக்கூடிய இடங்கள் நாங்க பயிற்சி சொல்றோம் எங்கட கல்யாணம் இந்த ஹோட்டல்ல நடக்குது அங்க மது இல்ல யாருக்கு தெரியும் உங்களோட டேபிள்ல பங்கு டேபிள்ல சேவ் பண்ணக்கூடிய கிளாஸ் எங்கிருந்து வந்த கிளாஸ் நீங்க சொல்றீங்க பிளேட் இது நல்ல பிளேட் இது நாங்க கழுவி இருக்கிறோம் இல்ல சுத்தமாகி விடும் ஆனா அதுக்கு முன்னால் ஒருத்தர் அதுல பண்டிகரத்தையும் சாப்பிட்டு இருப்பாரு மூணாவது சொல்றீங்க இசைய பத்தி பேசுகிறோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அஞ்சு நட்சத்திர ஹோட்டல் நாங்க சொல்றோம் அந்த லெப்ப வந்தாரு இந்த ஹதரத்து வந்தாரு அல்லாஹும் அல்லு பைரகுமா கமா அல்லத்த பைரண்டு துவாவுதாரு அந்த இசை கொண்டுதான் இருக்கும் அதை ஆஃப் பண்ண ஏலாது அந்த இசை போய்கொண்டுதான் இருக்கும் வேணுமென்றா சவுண்ட குறைச்ச ஏதும் மூணாவது என்ன பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா நீங்க வெறுமனே ஒரு கேட்டனை இருக்கிறீங்க அந்த கேட்டன் எப்படிப்பட்ட கேட்டன் அதுல பைத்து நாங்க துவா உதவா அதுல பைத்து நாங்க பங்கெடுக்கவா அதுல பைத்து நாங்க சாப்பிடவா நீங்க செய்வது சுண்டத்தா நீங்க செய்வது வலிமாவா அன்புக்குரிய சகோதரே இது நீண்ட ஒரு தலையங்கம் எனவே வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் நான் யாரையும் சாடவில்லை சாடுவது என்னுடைய பழக்கமும் இல்லை அந்த நோக்கம் இருக்க என்றால் அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக அன்புக்குரிய சகோதரே வெறுமனே ஒரு உணர்வு பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக உண்மை சொல்லுகிறேன் நாங்கள் அனைவரும் உண்மையான தூய்மையான இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வர கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹாக்கு சுகானது தலா அப்படிப்பட்ட இஸ்லாத்தை எங்களுக்கு நசீபாக்குவானா பாதுகாப்பாயாக பாதுகாப்பாயா ஹக்கை வழங்கப்படுத்துவாயாக உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்துவாயாக உண்மைக்கு புறனான அத்துணை விடயங்களை விட்டு பாதுகாப்பாயாக யாழ்லா மனைவருடைய கர்மங்களையும் கபூல் செய்வாயாக இந்த நாட்டினுடைய இறமையை பாதுகாத்த முஸ்லீம்களை எங்களை ஆக்கி வைப்பாயாக இந்த நாட்டினுடைய இறமைக்காக வேண்டி உழைத்த முஸ்லீம்களை எங்களை ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களை வாழ வைப்பாயாக எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களை வாழ வைப்பாயாக For more lectures, visit slhub.com.